எமது உயிரை விடவும் மேலான முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நபர்களது அரிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் சபால் தாபியங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா என்று வேண்டிய நம்பினார் புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவரை இல்லமா மத்திற்கு சமூகம் அளித்து எனது எண்ணியத்துடன் வீற்றிருக்கும் அல்லாஹு தாழாவின் வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எவ்வம்சங்களை வாழ்வில் அடுத்தடக்குமாறு ஏறிருக்கின்றாரோ அவைகளை முடியுமான அளவோடு நடக்குமாறும் எவைகளை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு விளக்கியிருக்கின்றாரோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசியக்கும் நசீகக்கும் கொள்கிறேன் அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே வாழ்க்கையை படைத்து அதனை இருவகைப்படுத்திருக்கின்றான் முதலாவது வாழ்க்கை கஷ்டங்களும் பிரச்சினைகளும் சோதனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இன்னங்களும் நிறைந்த வாழ்க்கை அதுதான் துணியாவுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றதே கஷ்டமோ பிரச்சனையோ சோதனையோ கவலையோ தாகமோ பத்தியோ அற்ற வாழ்க்கை அதுதான் ஆகரத்துடைய வாழ்க்கை இந்த துணியாவே கவலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு உலகமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை ஆகியிருக்கிறார் அல் குரானிலே அல்லாஹ் மகான உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலையை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் நாம் மனிதர்களை கஷ்டத்தில் படைத்துள்ளோம் என்ற உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலையை இவ்வாறு வட்டூக்கமாக அல்புமானிலே குறிப்பிட்டிருக்கிறார் இன்று உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை நாம் பார்ப்போமாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் பல வகையான கஷ்டங்களுக்கும் பல வகையான பிரச்சனைகளுக்கும் பல வகையான சோதனைகளுக்கும் பல வகையான இன்னங்களுக்கும் முகம் கொடுத்தோம் அதில் பொறுமையை கடைபிடித்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் கூட இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு முக்மினுக்கு எவ்வாறு என்ற ஹதீஸில் ஒரு இடத்தை உபமானவற்றை குறிப்பிட்டு விட்டு சென்றிருக்கின்றார்கள் அத்துனியா சிஜுமல் முக்மின் துறையில் இருக்கக்கூடிய மனிதன் எவ்வாறு அவன் பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் பல நிபந்தனைகளுக்கு மத்தியில் பல வரையறைகளுக்கு மத்தியில் அந்த சிறையினுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானோ இதை எப்போதுதான் இந்த உலகம் ஒரு முக்கினுக்கு சிறைச்சாலையாகும் அவனால் விரும்பிய பணி வாழ முடியாது அவனால் எதையும் செய்ய முடியாது ஒரு வரையறை இடப்பட்டிருக்கின்றது ஒரு ஒரு வரையறை இடப்பட்டிருக்கின்றது அந்த வரையறையின் நுட்புத்தான் ஒரு முக்மீன் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் எனவே முக்மீனுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை என்று ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் என்பவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தியை இம்மா முஸ்லிம் அவருடைய சபையில் பதிவு செய்கின்றார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு அசரத்துடைய வாழ்க்கையை நோக்கி இடம்பெயர்ந்து விடுவானா இருந்தால் உலகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட இன்பம் அவனுக்கு ஏற்பட்ட துன்பம் இரண்டையும் அந்த மனிதன் மறந்து விடுவான் இதனை தெளிவுபடுத்திருக்கின்றார்கள் நாளை மறுமை நாளில் இந்த உலகத்திலே மிக கடுமையான இன்பங்களை மிக கடுமையான சுவண்டிகளை அனுபவித்த நரவாதியான ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டு ஒரு விருத்தம் அவரை நரகத்தில் அழுத்தி எடுக்கப்படும் அழுத்தி எடுக்கப்பட்டதன் பின்னால் அந்த மனிதனை நோக்கி சில கேள்விகள் கேட்கப்படும் هل رأيت نعيما قط وفي رواية هل رأيت خيرا قط மனிதா உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் எப்போதேனும் நீ நனவை பார்த்ததுண்டா எப்போதேனும் உனக்கு நனவு ஏற்பட்டதுண்டா என்று அந்த மனிதனை நோக்கி இந்த இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் பொழுதோ உலகத்திலே எதெல்லாம் இன்பம் என்று இருக்கின்றதோ அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவித்த இந்த மனிதன் சொல்லக்கூடிய விடையினால் ஆச்சரியமானது வெறுமனே அவனை நரகத்தின் அழுத்தி மாத்திரம்தான் எடுக்கப்பட்டதே நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு அவன் செல்லவும் இல்லை நரகத்தில் இடிக்கக்கூடிய பாம்புகள் அவனை சுற்றிக்கொள்ளவும் இல்லை நரகத்தில் இடிக்கக்கூடிய செயல்கள் அவனை திருந்தவும் இல்லை வெறுமனே அழுத்தி எடுக்கப்பட்டதன் பின்னால் இவ்வாறு கிளம்பிக்க தரம் பின்னால் அந்த மனிதன் சொல்லக்கூடிய விடைதான் ஆச்சரியமானது வல்லாஹி மா ரஐது நஈமன் கத் வல்லாஹி மா மர்ர பீ நஈமுன் மீது சத்தியமற்று கூறுவான் அல்லாஹ் மீது சத்தியமாக உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் எந்த ஒரு நலனையும் நான் காக்கவில்லை எந்த உணவும் எனக்கு கிடைக்கவில்லை என்று அந்த மனிதன் சத்தியமிட்டு கூறுவான் என்று அன்னவர்கள் ஒரு விடுத்தம் நரகத்தில் அடக்கி எடுக்கப்பட்டவனா மாத்திரம் உலகத்திலே இன்பத்தினால் கழிந்த சுமந்தியினால் கழிந்த ஒரு செக்கன் கூட அந்த மனிதனுக்கு நினைவிக்காது என்று இந்த ஹதீசின் ஊடாக தெளிவுபடுத்துகின்றார்கள் தொடர்ந்தும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் يوم القيامة இன்னும் ஒரு மனிதர் அழைத்து வரப்படுவார் சுவர்க்கவாதியான உலகத்திலே மிக கடுமையான கஷ்டங்களுக்கு உணவு ஒரு மனிதரும் அழைத்து வரப்படுவாராம் பிள்ளைகளுடைய மரணத்தின் மூலம் பிள்ளைகளுடைய நோயினையின் மூலம் நோயின் மூலம் சில வேளை மானபங்கப்படுத்தப்பட்டதன் மூலம் வியாபாரத்திலே அதாவது வியாபாரத்திலே நஷ்டத்தை நஷ்டத்தை அடைந்ததன் மூலம் இவ்வாறு பல வகையான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்த இன்னும் ஒரு மனிதர் சுரத்தவாதியான இந்த மனிதர் அழைத்து வரப்பட்டு இவரை ஒரு விடுத்தம் எடுக்கப்பட்டதும் பின்னால் இந்த மனிதனை நோக்கி சில கேள்விகள் கேட்கப்படும் மனிதா உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்போதேனும் நீ சிரமத்தை பார்த்ததுண்டா எப்போதேனும் உனக்கு சிரமம் ஏற்பட்டதுண்டா என்று இந்த மனிதனை நோக்கி கேள்வி கேட்கப்படும் இந்த மனிதனுமோ எவ்வளவு உங்களை இந்த மனிதன் அனுபவித்து விட்டு சென்றிருப்பான் ஒரு நேரம் பசியினால் ஒரு நேரம் சாகத்தால் அடுத்த நேரம் பசியினால் அதை போன்ற வறுமையினால் இவ்வாறு பல வகையான சோதனைகளுக்கு முகங்குறத்தை இந்த மனிதன் சொல்லக்கூடிய விடையினால் ஆச்சரியமானது ஒவ்வாகி மாறாய் முக்தன் பார்த்து அல்லா மீது சத்தியமாக உலகத்தில் வாழ்ந்த சிரமத்தை நான் பார்க்கவும் இல்லை எனக்கு சிரமம் ஏற்படவும் இல்லை என்று வெறுமனே சுவர்க்கத்தில் அழுத்தி எடுக்கப்பட்டதான் மாத்திரம் சுவர்க்கத்தில் அவர் சுவர்க்கத்தில் வெறுமனே அழுத்தி மாத்திரம்தான் எடுக்கப்பட்டார் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய கூடாரங்களில் அமரவும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாடாரை மது ஆறு என் ஆண்கள் விருந்தவும் இல்லை அதிலிருந்து ஒரு முதல் தந்தவும் இல்லை அங்கே இருக்க கூடிய பெண்களை மனமளிக்கவும் இல்லை வெறுமனை அழுத்தி எடுக்கப்பட்டதுதான் மாத்திரம் உலகத்திலே கஷ்டத்தினால் கழிந்த ஒரு செக்கன் கூட அந்த மனிதனுக்கு நினைவில் இருக்காது என்று குறிப்பிடப்பட்ட செய்தியை இமாம் முஸ்லிம் அவருடைய பதவியில் பதிவு செய்கிறார்கள் இதனால்தான் ரப்புலித்தார் அல்லாஹ் சுபானா சோதனைகளின் போதோ நீங்கள் அனைவருடையும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் ஏறியிருக்கின்றான் அஜராகும் பொறுமை உடையவர்கள் பொறுமை சாலிகள் தங்களுடைய கூலியை நிரப்பமாக கொடுக்கப்படுவதெல்லாம் கணக்கின்றியே நான் என்று அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற கூலி கணக்கில் இருக்கிறது நீங்க என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் சோதனையின் ஒரு பொறுமையை கடைபிடித்ததன் காரணத்தினால் இச்சுவான உயர்ந்த மாளிகைகள் கூலியாக கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லாஹு தாராவுடைய நல்லடியார்களே நபிமார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சோதனையின் போது பொறுமையை கடைபிடிக்குமாறு அனைவருக்கும் அல்லாஹ் ஏறிக்கின்றார் கூட அல்லாஹ் சோதனையின் போது பொறுமையை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் ஏறினார் فاصبر كما صبر أولو العزم من الرسل நபியே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அந்த உல் அஸ்முடைய அந்த நான்கு தூதுவர்களும் நான்கு ரசூல்மார்களும் சோதனையின் போது பொறுமையை கடைபிடித்ததை போன்றோம் நீங்களும் சோதனையின் போது பொறுமையை கடைபிடியுங்கள் என்று சல்லாஹு அலை வசல்லாம் அன்னவர்களை கூட அல்லாஹ் பார்த்து பொறுமையை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் ஏவிருக்கின்றான் கட்டளையிட்டிருக்கின்றான் அல் குரானிலே அல்லாஹ் சுகான சில நபிமார்களை பொறுமைக்காரர் என்று அல்லாஹ் முகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அன்னவர்கள் பதினெட்டு வருடங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் நோயினால் சோதிக்கப்பட்டார்கள் மனம் தளரல்ல பொறுமையை இழக்கல்ல அல்லாவுக்கு மாற்றமான வார்த்தைகளை அவர் பேசல்ல அம்மாவின் மீது உறுதியான முறையில் அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அல்லாஹு நல்லடியார்களே குரான் அல்லாஹ் அவரை قومை இஸ்லாம் என்று அல்லாஹ் புகழ்ந்து குறிப்பிட்டிருக்கின்றார் நிச்சயமாக நாம் அவரை பொறுமையாளராக கண்டோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அவர் மிக்க நல்ல அடியார் என்று அல்லாஹ் அய்யூப் அலைவலாம் அன்னவர்களை சோதனையின் போது பொறுமையை கடைபிடித்ததால் பொறுமை சாமி என்று அல்லாஹ் உணர்ந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்களுடைய தந்தையை பார்த்து குறிப்பிட்ட செய்தியை அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டிருக்கின்றான் என்னுடைய அருமை தந்தையே ஏகப்பட்ட வாழை நீங்க செய்யுங்க إن شاء الله من الصابرين الله نارنا பொறுமையானவர் என்றும் உள்ள ஒருவனாக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று அண்ணவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி குறிப்பிட்டு இந்த வசனத்தின் மூடாக அல்லா என்று சொல்லப்படக்கூடியவர் பொறுமை இஸ்லாமி என்று அல்லா புகழ்ந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்களிடம் காணப்பட்ட தன்மையில் முக்கியமான ஒரு தன்மைதான் பொறுமை சூரா யூசுஃபில் அல்லாஹ் இதை குறிப்பிட்டிருக்கின்றார் அன்னவர்கள் அவர்கள்தான் காணப்பட்ட பிரதானமான தன்மைகளில் ஒன்று பொறுமை என்பதை அல்லாஹ் சூரா யூசுப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றான் அல்லாஹ் தாலாவினுடைய நல்லடியார்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சோதனையின் போதோ பொறுமையை நாங்கள் கடைபிடித்து இந்த சிறந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் கண்டோம் என்று அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் அவனுக்கு கஷ்டம் அவனுக்கு துன்பம் அவனுக்கு கை சேதம் அவனுக்கு பிரச்சினை அவனுக்கு மனோச்சை ஏற்படும் பொழுதோ ஒரு மனிதனுக்கு துன்பமும் கவலையும் ஏற்படும் போதும் மேலும் மனோச்சை அவனுக்கு ஏற்படும் பொழுதும் அவனுக்கு பொறுமையை கடைபிடிப்பதற்கு முடியாமல் இருக்குமா இருந்தால் மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் தொகையை கடைபிடிக்காமல் இருக்கும் இருப்பானாக இருந்தால் இந்த உலகத்திலே சோதனையின் மூலம் பொறுமையை கடைபிடிப்பதால் ஒரு மனிதன் அடையக்கூடிய இன்பத்தையும் நாளை மறுமை நாளில் அவ்வா சோதனையின் மூலம் பொறுமையை கடைபிடித்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற கூலியும் அந்த மனிதன் சில வேலை இழக்க நேரிடலாம் அரசு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அஜபன் அம்ரில் முக்மின் ஒரு முக்மினுடைய விடயத்தை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகின்றேன் அவனுடைய காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு நனவாக இருக்கின்றன அவனுக்கு ஏதேனும் சந்தோஷம் ஏற்பட்டால் பொருள் அதிகரித்து விட்டால் பொருளாதாரம் அதிகரித்து விட்டால் வியாபாரம் பிசினஸ் நல்ல முறையில் அதிகமாக மாற்றமாக அதிகமாக இடம்பெற்று விட்டால் நோய் உடம்பில் இந்த நோய் நீங்கிவிட்டால் பிள்ளைகளில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அவனுக்கு பிள்ளைகள் கிடைத்து விட்டால் அதற்காக அவன் நன்றி செலுத்துகின்றான் அதுவும் அவனுக்கு நிலவாகவே அமைகின்றது அவனுக்கு ஏதேனும் துன்பம் துக்கம் துயரம் ஏற்பட்டால் உடம்பில் நோய் ஏற்பட்டு விட்டால் வியாபாரம் ரத்தாகிவிட்டால் குழந்தையில் ஏதேனும் ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் குழந்தையில் ஏதேனும் குறை ஏற்பட்டு விட்டால் அவன் பொறுமை காட்டுகின்றான் பொறுமையை கடைபிடிக்கின்றான் அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகின்றது கூறி முடிக்கவில்லை விருதியாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த கண்ணியம் இந்த உயர்வு இந்த கூலி முக்மீனை தவிரவர் எவருக்கும் கிட்டுவதில்லை என்று மன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தியை இமா முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவருடைய சகையில் பதிவு செய்கின்றார்கள் அல்லாஹு நல்லே ஹசத் ரசூல் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சிறப்பி பார்ப்போமாக இருந்தால் ஒரு விஷயத்தை எங்களால் அவதானிக்க முடியும் அன்னவர்கள் ஏராளமான அதிகமான சூழ்நிலைகளுக்கு முகங்களுக்கு விட்டு சென்றுதான் இருக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு அந்த உண்மையை எங்களால் அறிய முடியும் அன்னவர்களுக்கு வயிற்றுக்குள் இருக்கும் போதே சோதனை ஆரம்பமாகின்றது தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் போதே தந்தையை திறந்து விடுகின்றார்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும் போதோ அனாதை என்ற நாமத்தோடு ரசூல் சல்லாம் வலை வசல்லம் அன்னவர்கள் வந்து ஆறு வயதை அடையும் பொழுதோ பெற்ற தாயையும் இழந்து விடுகின்றார்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்புக்கு திருநாள் இந்த வர்ணங்கள் இருக்கின்றார்கள் யாரெல்லாம் ரசூல் செல்லல்லாம் வளைவ செல்லம் அந்தவர்களை வரத்தவர்க்கு அவர்கள் அனைவரும் இறந்து செல்லோடு நின்றார்கள் இறுதியாக ரசூல் செல்லல்லாம் வளைவ செல்லம் அன்னவர்களை அவர்களுடைய பெரியப்பா அவர் சாலி தோற்கடிக்கின்றார் அவருடைய பராமரிப்புக்கு கீழால் இருந்து நாற்பது வயதை அடைந்த பொழுதோ அல்லா சுகானமோதாலா நபித்துவத்தை கொடுத்து அல்லா அவர்களை கண்ணியப்படுத்தினான் என்றாலும் சோதனை முடிவுக்கு வந்தது கிடையாது சில சந்தர்ப்பங்களில் முஷ்ரிக்குங்களால் சில சந்தர்ப்பங்களில் காவியங்களால் சில சந்தர்ப்பங்களில் நயவஞ்சகர்களால் சில சந்தர்ப்பங்களில் யூதர்களால் சில நேரங்களில் கிறிஸ்தவர்களால் என்று இன்னும் பல வகையான முகம் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய லைஃபையும் சோதனை பிடிக்க ஆரம்பிக்கின்றது சோதனை அவருடைய வீட்டிலும் நுழைய ஆரம்பிக்கின்றது ஏழு குழந்தைகளை அவர்களுக்கு அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருந்தான் عبد الله ابراهيم رضي الله عنهم اجمعين ام كلثوم رقية زينب فاطمة رضي الله عنهن اجمعين ஆகிய இந்த ஏழு குழந்தைகளை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்திருந்தான் அவர்களுடைய தீவிய காலத்திலே ஆறு குழந்தைகளுடைய உயிரை கைப்பற்றி சோதிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் தாலாவுடைய நல்லவையார்களே பாத்திமா அன்பா அவர்கள் மாத்திரம் அவர்களுடன் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து அவர்கள் கவிழ்த்து ஆறு மாதங்களுக்கு பின்னால் மறைத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் பல வகையான இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் சோதனை விட்டு வைக்கவில்லை வாழ்வாதாரத்தையும் சோதனை குறித்தது அதன் ஆயிஷா அன்ஹா குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இரண்டு மாதங்கள் மூன்று தலைமுறைகளை நாங்கள் பார்த்தோம் وما أوقد في أبيات رسول الله صلى அல்லாஹுடைய தூதர் அன்னவர்களுடைய இல்லங்களில் சமைப்பதற்காக நெருப்பு மூட்டப்படவில்லை என்று சொன்ன பொழுதோ அவருடைய சகோதரியுடைய மனம் சுமை ரஹ்முவாக்கட்டார்கள் அவ்வாறு என்றால் எவ்வாறு நீங்கள் உங்களுடைய வாழ்நாளை கடத்தினீர்கள் என்று கேட்கப்படுதோ அல் அஸ்வதான் கலப்பு நிற பொருட்களான சேரிச்சம் படத்தையும் நீரையும் கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கையை கடத்தினோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஆயிஷா அவை எல்லாம் குறிப்பிட்டார்கள் ரசூல் சல்லாஹ் வரை வசந்தம் அன்னவர்களுடைய அயல் வீட்டிலே அன்சாரி தோழர்கள் வசித்து வந்தார்கள் காணத் ஐந்தமும் மனாய அவர்களிடம் இளவல் ஒட்டகங்கள் இருந்தன அந்த இளவல் ஒட்டகங்களில் இருந்து இலவசமாக காலை கலந்து குடிக்க முடியும் சில வேளைகளில் அவர்கள் அந்த ஒட்டகங்களில் இருந்து காலை கலந்து அனுப்பி வைப்பார்கள் அதனை அன்னவர்கள் எங்களுக்கு தருவார்கள் நாங்கள் அதனை தருகிறோம் என்று ஆயிஷா அவர்களால் குறிப்பிடப்பட்ட இந்த செய்தியை இமாம் புகாரி அவருடைய மத்தியில் பதிவு செய்கிறார்கள் வஸல்லம் அன்னவர்களே என்னுடைய அருமை தந்தையே ரொட்டி சுட்டேன் அந்த ரொட்டியில் இருந்து ஒரு துண்டை உங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிடுவதற்கு என்னுடைய மனம் விரும்பவில்லை அதனால் நான் இந்த ரொட்டி துண்டை எடுத்து வந்தேன் உங்களுக்கு கொடுப்பதற்கா என்று சொன்ன பொழுதோ இமாம் சபரானி ரஹ்மவுல்லா மேலதிகமாக இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமை மகனை பார்த்து குறிப்பிட்டார்கள் هذا أول طعام يدخل إلى فم அபிக்கு என்னுடைய அருமை மகளே உன்னுடைய தந்தையுடைய வாயுகளுக்கோ மூன்று தினங்களுக்கு பின்னால் முதலாவதாக நுழையக்கூடிய சாப்பாடு இதுதான் என்று ரசூல் சல்லா வரை வசல்லான் அவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தியை இமாம் சபலானி ரசமுல்லா அவர்களுடைய மற்றவங்கள் கவியரில் பதிவு செய்கிறார் அல்லாஹு தாலாவுடைய நல்லவையாகவே ஏன் அல்லாஹ் சுஹானமுவ அந்தவர்களை எந்த ஒரு சோதிக்காத அல்லாஹ் சோதித்தான் என்றால் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அல்லாஹுக்கு விருப்பமாம் அவரை செய்யுள் ரசூல் தலைவராக அவரை வேண்டும் என்று அப்புடைய விருப்பம் அதனால் நான் அல்லாஹ் அவர்களை கடுமையாக சோதித்தான் என்பதாக மார்க்காரர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே முக்கியமான ஒரு விஷயம் கவலையான ஒரு செய்தியை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் சும்மாவுடைய தொழுகைக்காக பள்ளிவாயலுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் இஸ்லார்கள் பள்ளிவாயலுக்கு வந்து ஹதீஸில் வந்த ஒரு தடையை செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் யார் சிறிய பொடி கற்றலை குறைச்சி விளையாடி கொண்டிருக்கிறாரோ அவர் வீணான வேலையை செய்து விட்டார் என்று சொன்ன செய்தி அந்த காலத்துல பிடிக்கல தை குடிக்கப்பட்டிருக்கல கொடி கற்கள் நின்று அந்த காலத்துல சொல்லுவாங்க சொன்னாங்க இந்த காலத்துல காப்பர் போடப்பட்டிருக்கிறது காப்பருடைய நூலை எழுத்து சிலர்கள் வீணான வேலையை செய்து சும்மா காலம் அதை மிக கவலையான செய்தி என்னன்னா சும்மாக்கு வந்து மொபைல் போன் எடுத்து சோசியல் மீடியாக்களை பார்க்க முடியும் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இருக்கலாம் இன்னொரு கவலையான செய்தி யார் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறதா மோதிஷா ஜும்மாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால சொன்னாங்க உங்களோட சாமியில இருக்கக்கூடிய ஒருவர் பேசக்கூடிய ஒருவரை பார்த்து வாய்மூடி பேச வேண்டாம் என்று சொன்னால் கூட அவர் வீணான வேலையை செய்து விட்டார் சும்மாவுடைய அந்த பலனை இழந்து விட்டார் அந்த முகாவில வரக்கூடிய செய்தியை சொன்னார் இந்த ஹதீஸ்ல சொல்லலாம் எதை குறிப்பிட்டீங்க இந்த ஹதீஸ் எதை சொல்லு பேசக்கூடியவர் அதாவது மின்பர்ல இருந்து இமா கொண்டிருக்கும் பொழுதோ அல் அம்ருபில் மாவோ வண்ணம் மூக்க தடையம் இந்த நடவை ஏவுவது தீமையை தடுப்பது தடை என்பது இந்த ஆனா இந்த கவலையான செய்தி என்னென்றால் வந்து மொபைல் போன் எடுத்து பார்த்து கொண்டோ சும்மா நியாயமா சும்மாவுடைய பலனை இழந்துட்டு போறான் எந்த அளவுக்கு அகாமையில் இருக்கக்கூடியவரை பார்த்து பேச வேண்டாம் என்று சொன்னா கூட என்ன பல நிலத்தரா சொல்லக்கூடிய மௌனமா ஏன் சொன்னா அப்ப இவர் ஆனாவுடைய நல்லதாகவே வரக்கூடிய நாங்க இந்த நேரத்தை யோசனமாக கழிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் தான் பள்ளி அதாவது ஜும்மாவுடைய கொள்கைக்காக வருகின்றோம் வரக்கூடிய நேர காலத்துல வர வேண்டும் அதுக்கு ஏராளமான அடிசல சிறப்பு கூட சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹு தானாவுடைய நல்லடியாகவே எனவே யாரெல்லாம் இவ்வாறு போன எடுத்து பள்ளி தோன்றி மொபைல் போன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ நான் தான் சொல்றேன் அவங்க பள்ளிக்கு வாரத்தை விட அவங்க அவங்க ஷாப்ல கடையில் உட்கார்ந்து கொண்டிருக்க மேலும் சொல்லலாம் மேலும் எந்த ஒரு பிரயோஜனம் காலாவுடைய நிலடியார்களே வரக்கூடிய மொபைல் வைத்து விட்டு அனைவருக்கும் ஒரு நாடிவிட்டார் அவன் இந்த தற்பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய அந்தத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவும் அகராத்துடைய வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை அவனுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகவும் அல்லா சோதனையை இறக்கியே தீர்வான் ஒரு மனிதன் உலகத்திலே எப்பொழுதும் இன்பங்களையும் தோல்விகளையும் அனுபவித்துக் கொண்டே இப்பானாக இருந்தால் அகரத்துடைய வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது அவனுக்கு நினைவில் வராது அண்ணா ஹாபிது கைமல் சோதனையை அல்லா ஏன் வளர்க்கின்றான் என்பதற்கான நுட்பத்தை சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு மனிதன் உலகத்திலே எப்பொழுதும் இன்பங்களையும் தோல்விகளையும் அனுபவித்துக் கொண்டே இருப்பானாக இருந்தால் பூமியில் அச்சாத்தியமும் அச்சூழியமும் புரிவதை மனிதன் விரைந்து சொல்ல செல்ல ஆரம்பிப்பார் இதனால் நான் அவ்வா சோதனையை இறக்குகின்றான் என்ற நுட்பத்தை வற்புறுக்கமாக அல்ல ஹாபிரிகள் கையில் ஜோதியா குறிப்பிட்டிருக்கிறார்கள் சோதனை வரும்பொழுதோ மனம் தளராமல் திருக்கிறாமல் உறுதியாக பொறுமையாக இருக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமை நாளில் பொறுமையாக இருந்ததற்கான கூலி அவன் அடைந்து கொள்வார் சோதனை வரும் பொழுதோ ஒரு மனிதன் திருப்பிட்டு பொறுமையை இழந்து விடுவானாக இருந்தால் இமானுக்கு மாற்றமான பேச்சுக்களை பேசி விடுவானாக இருந்தால் நாளை மறுமை நாளில் சோதனையின் மூலம் பொறுமையாக இருந்து ஒரு மனிதன் அடையக்கூடிய கூலியை இந்த மனிதன் இழக்க நேரிடும் ஒரு பிரபு அதாவது ஒரு மனிதர் சோதனையின் மூலம் பொறுமையாக இருப்பதால் கிடைக்கக்கூடிய கூலியிலே கற்பனை செய்வானாக இருந்தால் சோதனை வரும்போதோ பொறுமையை கடைபிடிப்பது மாத்திரம் இன்றி மென்மேலும் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது மாத்திரம் இன்றி சோதனையை விளக்குவதற்கு அல்லா என்னை தெரிவு செய்திருக்கின்றான் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவும் ஆரம்பிப்பான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் حتى يلقى الله وليس عليه خطيئة وفي رواية وما عليه خطيئة أو كما قال صلى الله عليه وسلم சில முக்மினான ஆண்களையும் சில முக்மினான பெண்களையும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பார் சில நேரங்களில் அவருடைய உயிரிலே சோதிப்பான் அவருடைய உடம்பில் நோயை உண்டு பண்ணுவது கொண்டு சோதிப்பான் சில நேரத்திலே அவருடைய பொருளாதாரத்தின் மூலம் அவரை சோதிப்பான் பொருளாதாரத்திலே குறைவை நொத்தை உண்டு பண்ணுவது கொண்டு ரத்தத்தை உண்டு பண்ணுவது கொண்டு அல்லா சோதிப்பான் அவருடைய பிள்ளையிலே சோதிப்பான் பிள்ளைக்கு நோயை கொடுப்பதன் மூலம் அல்லா பிள்ளையுடைய நோயினையும் மூலம் அவ்வாறு சோதித்துக் கொண்டே இருப்பார் எல்லாரையும் அல்ல சில முக்கியமான ஆண்களையும் சில முக்மீனான பெண்களையும் என் வரைக்கும் என்றால் எந்த விதமான எந்த விதமான அந்த மனிதன் அவ்வாவை சந்திக்கும் வரை இந்த முழு சோதனைகளின் சோதனைகளுக்கு முகமுடுத்துவதன் மூலம் முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு எந்த விதமான தவறும் இல்லாத அவ்வாவை சந்திக்கும் வரை சோதித்துக் கொண்டே இருப்பான் வரை குறிப்பிட்ட செய்தியை திருமதி அவருடைய சுனலில் பதிவு செய்தார் அவர்கள் யாரும் கூட அதையும் தெளிவுபடுத்தி விட்டுத்தான் சென்று வைக்கின்றார்கள் இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய நாம் நினைக்கலாம் நாம் தான் கடுமையான சோதனைக்கு முகம் என்று இல்ல அது தவறான ஒரு கணிப்போ அசத்தும் மனிதர்களில் சோதனையால் கடுமையானவர்கள் நபிமார்கள் கடுமையான சோதனைக்கு முகம் கொடுத்தவர்கள் நபிமார்கள் அம் தருப்பல் அம் தரோ நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள் சிறப்பால் நபிமார்களுக்கு நலவா நெருக்கமானவர்கள் அந்த பாலிட்டியங்கள் அவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் மழை வசல்ல அவர்கள் கூறிவிட்டு தொடர்ந்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் அவனுடைய நோக்கத்துக்கேற்ப அவன் சோதிக்கப்படுவான் அவன் அவனுக்கு வரக்கூடிய சோதனையும் கடுமையாகும் என்று ரசூல் சல்லாஹலை வசனம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் உறுதி அத்தவனாக இருப்பானாக இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய சோதனையும் அதற்கேற்ற எத்தனை போன்றோ மிருதுவானதாக இருக்கும் என்று ரப்பு உசல்லா வரை வசல்லம் என்பவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தியை அல்லாமா மூந்தரி ரசமுல்லா ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக அத்தகைய பக்தீத் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய நூலிலே பதிவு செய்கின்றார்கள் அல்லா ஒரு கூட்டத்தை நேசித்து விட்டார் நேசித்ததற்கு அடையாளம் அல்லா அந்த கூட்டத்தை சோதித்தே தீர்வான் நிச்சயமாக அல்லா ஒரு கூட்டத்தை கூட்டத்தை நேசித்து விட்டால் அவர்களை சோதிப்பான் என்று ரசூல் சல்லாஹ் வரை குறிப்பிடப்பட்ட செய்தியை இமாம் திருமதி அவருடைய சுழலில் பதிவு செய்கின்றார்கள் இதனாலே தான் சகாபாக்கள் தம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் சோதனையை இறக்குவதற்காக அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்வதற்காக சோதனையின் போதோ பொறுமையை கடைபிடித்து சோதனையை இறக்குவதற்காக அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்வதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள் மேலும் அந்த சோதனைக்கான கூலியை அல்லாஹிடம் மாத்திரம் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அன்பர்களுக்கு இடம்பெற்ற ஒரு நிகழ்வை போல இப்படி பதினெட்டாம் ஆண்டு ஷாம் நாட்டிலே அமவாஸ் என்று அம்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய கிராமத்திலே அதாவது கோரோனா நோய் என்று பரவ ஆரம்பிக்கின்றது அந்த உணர்வது எல்லாம் ஆட்சி காலத்திலே இந்த கோரோனா நோய் பரவ ஆரம்பிக்கின்றது வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதுதான் முதலாவது இஸ்லாத்தில் பரவிய கோணாமை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த நோயின் மூலம் மர்மத்தை தருவியதை என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய நூலில் பதிவு செய்கின்றார்கள் பெரியதாகி இந்த கோரோனா நோயின் மூலம் மரணத்தை தழுவினார்கள் யாரெல்லாம் கோரோனா நோயின் மூலம் மரணத்தை தழுவுகின்றார்களோ அவர்கள் சமீதம் கூட அடங்கி வசனம் அன்னவர்களால் அதே சாபம் பகரப்பட்டு பகரப்பட்டிருக்கின்றது அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே சத்தல்லாஹு அலை வசன்னம் அன்னவர்கள் முழு மனிதர்களுக்கும் யாரெல்லாம் நீண்ட காலம் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சல்லல்லாஹு அலை வசந்த அன்னவர்களால் கொடுக்கப்பட்ட வைத்தியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்வு பொறுமையாக இருக்கின்றது அந்த தீவன் அப்பா சௌரியல்லா மாண்புமா அவர்கள் அவருடைய மாணவன் அப்பா இவன் அபிரபா அவர்களுடன் நின்று கொண்டிருக்கும் பொழுதோ கலப்புணர பெண்ணொன்று அவ்விருவரையும் கடந்து செல்கின்றார் அவர்கள் அப்பா இப்போ அபிரபா அவர்களை நோக்கி அதா உரிச்சம் அஹ்ரில் ஜன்னா சுவர்க்கவாதியான ஒரு பெண்ணை உனக்கு நான் காண்பிக்கட்டுமா என்று விளக்கு விட்டு சொன்னார்கள் இந்த கருப்பு நிறம் கண்டான் என்று சொல்லிவிட்டு அவர் நிழலை கூற ஆரம்பித்து ஆரம்பித்தார்கள் இந்த பெண் ஒரு நாட்சினம் ரசூல் செல்லம் அழகி வசல்லம் அண்ணவர்கள் வந்து அல்லாவுடைய தூதர் செல்லம் அழகி வசல்லம் அண்ணவர்களே إني أسرع وأتكشف يا رسول الله صلى الله عليه وسلم فدعو الله لي الله يسور صلى الله عليه وسلم அன்னவர்களே நான் வலிப்பு பாதிக்கப்பட்டு மயக்கமுற்று விழுகின்றேன் அப்பொழுது என்னுடைய ஆடை விலகி உடல் சிறந்து கொள்கின்றது எனவே எனக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறிய பொழுதோ ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நினைத்திருந்தால் உடனே யா அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தீங்கை இந்த நோயை இந்த பெண்ணை என்று துவாக்கிறதுக்கு முடியும் அவ்வாறு செல்லம்மா வளைவு தன்னம் செய்யல முழு சகாபாக்களுக்கும் முழு நகைத்தோர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் அதாவது பொறுமை என்ற பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நாடினார்கள் அவர்களோடு மாத்திரம் நிப்பாட்டி விடவில்லை வரை இந்த நோய் தான் மனிதர்கள் அதாவது பீடிக்கப்படலாம் அந்த நேரத்தில் மன்னவர்கள் இந்த நோயை நிற்குமாறு துவாக்களுக்குமாறு சொல்வதற்கு அவர்கள் உயிருடன் நீக்க மாட்டார்கள் முழு வழிகாட்டு முகமாக சொன்னார்கள் அந்த பெண்ணை நோக்கி சொன்னார்கள் நீ விரும்பினால் உமக்கு குணமளிக்கும்படி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் நீ விரும்பினால் உமக்கு குணமளிக்கும்படி அல்லாவிடம் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் பொறுமையை உமக்கு அந்த இந்த வாழ்க்கையையும் வாழ்க்கையும் அந்த பெண் அவர்கள் அதற்காக துவா செய்ததை இப்னு அப்பாஸ் மொழி அவர்களால் குறிப்பிடப்பட்ட இந்த செய்தியை இவன் முகாரி ரஹமுல்லாவுடைய சபையில் பதிவு செய்கின்றார்கள் எனவே அல்லாஹு நல்லடியார்களே வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் முழு சமுதாயத்துக்கு வரக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி ஒரு தனி மனிதனுக்கு வரக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி அனைத்துக்குமான தீர்வை மன்னவர்கள் ஒட்டுமொத்தமாக பொறுமையினால் அதற்கு தீர்வு என்று குறிப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே எவ்வாறு அந்த நடித்தவர்கள் சோதனையின் மூலம் பொறுமையை கடைபிடித்து அவ்வாவுடைய விவாதை அடைந்து கொண்டார்களோ அதை போன்று நாமும் சோதனையின் சோதனையின் போதோ பொறுமையை கடைபிடித்து அல்லாஹுடைய திருப்பந்தத்தை அடைவதற்கு எங்கள் அனைவருக்கும் بثوب استيماناها آمين وآخر دعوانا الحمد